லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் வாசி Gospel to Saint Luke, chapter 2, verse 34, 35 and 36. And there was முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரை 36 to 38. And there was one Anna, a prophetess, the daughter of Phanuel of the tribe of Aser. She was of great age and had lived with an husband seven years from her virginity. And she was a widow of about fourscore and four years, which departed not from the temple, but served God with fastings and prayers night and day. And she coming in that instant Give thanks likewise unto the Lord and speak of him to all them that look for redemption in Jerusalem. ஆசிரியருடைய கோத்திரத்தாலும் வானவேலின் குமாரத்தியுமாகிய அண்ணால் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தால் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கத்தரை புகழ்ந்து எரிசிலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாவதா இங்கே அண்ணாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் படிக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சயமான ஆள் வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள அன்னாள் And we all practiced other- Anna is the Old Testament. ana புதிய ஏற்பாட்டிலும் or annal irukkiral endrai nam purindukolla கொள்ள We have to understand there is Anna in New Testament also. பழைய ஏற்பாட்டு annalukkum புதிய ஏற்பாட்டு annalukkum பெரிய வித்தியாசம் இருக்கிறது And there is a great difference between the Old Testament Hannah and New Testament Anna. பழைய ஏற்பாட்டு அன்னாளை குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டாலும் ஆழமாக சொல்லப்படவில்லை Even when it is boldly explained in this Old Testament about Hannah, it is not mentioned very depth. விரிவாக சொல்லப்பட்டாலும் ஆழமாக சொல்லப்படவில்லை Even if it is mentioned in brief, it was not mentioned so deep. இவளை பற்றி விரிவாக சொல்லப்படவில்லை ஆனால் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது And here she was not mentioned so brief, but it was mentioned so deep. தமிழ்ல சொல்லுவான் அகல உழுவதிலும் ஆழ உழுவது நல்லது அகலமா உழுகிறத விட ஆழமா உழுகிறது நல்லதுன்னு சொல்லுவோம் It is better to plow more widely than to deep. இன்றைக்கு நாம் அன்னாலை குறித்து படிக்க போகிறோம் Today we are going to study about Anna. Last week நம்ம சிமியோனை குறித்து படித்தோம் Last week we meditated about Simeon. தனி மனித வாழ்வை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய குறைவு நிறைவுகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம் when we study or meditate about the personal person's life and we can make set right our life புதிய ஏற்பாட்டு அன்னாலை குறித்து படிக்கும் பொழுது மூன்றே வசனங்கள் when we tell about this that the new testament anna there are only three verses ஆனா இதுல பெரிய டெப்த் இருக்கிறது but there is a great depth in it அவளுடைய கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது And tribe was mentioned here. அவள் யாருடைய kumarathi endru சொல்லப்பட்டிருக்கிறது. And it mentioned on whose daughter she was. அவளுடைய spiritual standard சொல்லப்பட்டிருக்கிறது. And her spiritual standard was mentioned. adhe அதே ulaga vaalkaiyila வாழ்க்கையில elappugalum sutti சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. And some of the losses that take place in her worldly life is also mentioned. நாம் idhu kurithu konjam virivaga paarkalam And let us see in brief. முதலாவது அவள் ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவள் என்று சொன்னால் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் இல்லாவிட்டால் பாக்கியவான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கோ இல்லையோ ஆவிக்குரிய விதத்துல அவன் ஒரு சந்தோஷம் உள்ளவனாக பாக்கியவானாக இருக்க வேண்டும் A child of God, whether he may be in glad or joy in this worldly life, he should have the joy and gladness and blessedness in the spiritual life. ஆசேர் முற்பிதாக்களில் ஒரு ஆள் And Azar he was one of among the father யாக்கோ- யாக்கோபினுடைய ஒரு குமாரன் and he is the son of Jacob ஆ, அவனுடைய வாழ்க்கையை பத்தி பைபிள்ல நாம் ரெண்டு இடங்கள்ல பார்க்கிறோம் and we can see his in uh, life in the two places in Bible. ஒன்று ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதுல அவனுடைய தகப்பன் அவனை பற்றி பேசுகிறார் In for Genesis chapter forty-nine, his father speak about him. ஆதி- உபாகமம் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஊழியக்காரனாகிய மோசே அவனை குறித்து பேசுகிறார் And Deuteronomy chapter 30 through the servant of God Moses is speaking about him. சில வேத பகுதிகளை நீங்கள் படிக்கும் பொழுது When we read about some of the scriptures, ஆதியாகமம் 49ல பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு விதங்களிலே யாக்கோபு சொன்னதை நீங்கள் பார்க்கலாம் in Genesis chapter 49 and he is giving a certificate about every son and in the Genesis chapter 49, அப்படி தகப்பனாலே குற்றம் சாட்டப்பட்ட சில பிள்ளைகள் உபாகமம் முப்பத்தி மூன்றுல பார்க்கும் பொழுது ஊழியனாலே பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் And who was accused by his father in Genesis 49 and was accepted and certified by Moses in chapter Deuteronomy chapter 33. ரூபனை குறித்து உபாகமத்தில் நாம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது அவனை தாறுமாறாக சபிக்கிறார். And when we look unto Reuben in chapter 49 of Genesis and he was purposely cursing him. ஆனால் மோசே அவனை குறித்து பேசும் பொழுது ரூபன் பிழைப்பானாக அப்படின்னு சொல்லுது but when Moses speak about him, he said so, ruben prosper. அதனால நாம் இந்த நாட்களில பாக்கியவான்களாய் மாறணும் So we should become a blessed one in these days. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாய் மாறக்கூடாது In Christian life, and we should not become a wretched state. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் பாக்கியவனாக இருக்கும் A child of God always must be a blessed one. இப்ப நான் பாக்கியவான் என்ற சப்ஜெக்ட்ல போனேன்னா 3 மாசம் பேசலாம் If I want to speak about this topic of blessedness, I can speak for 3 months. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பாக்கியவான்கள் இருக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே ஒரு கூட்டம் பாக்கியவான்களை அறிமுகப்படுத்துகிறார் In Old Testament, there are many blessed people we can find, but in New Testament, Jesus was introducing many blessed people. மலை பிரசங்கத்துல இயேசு என்ன சொல்கிறார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் And while preaching in the sermon what Jesus said and those who are pure in heart are blessed. 128ஆம் சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஆ அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் and what we understand from this நாம் இந்த நாட்களில் பாக்கியவான்களாய் மாறணும் and we should become a blessed in these days ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக மாறக்கூடாது and we should not become a wretched man நீங்கள் சபையை குறித்து சபைகளை குறித்து ஏழு சபைகளை குறித்து வெளிப்படுத்தலே படிக்கலாம் We can read about the seven churches in book of Revelation. அதுல ஒரு சபையை பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா When we meditate about one of the church, அது பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிர்பாக்கியம் உள்ளது வெளிப்படுத்தல் 3 17 and 3 17 of Revelation, நீ நிர்பாக்கியம் உள்ளவனோ நிர்பாக்கியம் உள்ளவன் and you are wretched. ஒரு ஆவிக்குரிய சபையினுடைய நிலவரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம் You can see how bad and worse the state of the spiritual church. நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் அல்ல And we are the not a wretched one, நாம் பாக்கியவான்களாய் மாறணும் and we must become a blessed one. நான் அதான் சொன்னேன் பாக்கியவான்ங்கிறது ஒரு பெரிய subject And that's why I said, and blessedness is a great subject. ஆனா நீ பாக்கியவானா இல்லன்னா நீ முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவனாய் மாற மாட்டாய் If you are not blessed and you cannot take part in the first resurrection, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் And he who is a partaker of the first resurrection is a holy and blessed. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம் What do we understand from ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியவானா இருந்தாதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வருவான் A child of God who is taking part in this first resurrection and who is blessed and is holy. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கெடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை நாம் அடைய முடியாது If you are not taking part in the first resurrection and you cannot attain the greatness in your life, வாசியுங்கள் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் அவன் ஃபர்ஸ்ட் யாரா மாறுறான் யார மாறுறான் பாக்கியவான் ரெண்டாவது யாரா மாறுறான் அவன் பரிசுத்தவனாய் மாறுகிறார் And first he become the blessed and secondly he become the holy one. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நாம் பாக்கியவான்களாய் மாறணும். We in the Christian life and we must become a blessed one. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க பாக்கியவான்களாய் மாற வேண்டியது அவசியம். After coming to the spiritual life it is very needed for you should become a holy and blessed. நமக்கு ரட்சிப்பு கொடுத்ததே ஒரு பாக்கியம்தான். And the salvation is given to us and that it is a blessedness. முழு உலகத்துக்காக இயேசு இரத்தம் சிந்தினாலும் Even the Lord shed blood for the whole world. நம்மள தேடி பிடிச்சு ரட்சித்தாரே எவ்வளவு பேர் இன்னும் ரட்சிக்கப்படல He sought after us and saved us and many are not saved yet. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டமே அது ஒரு பெரிய பாக்கியம் And we got saved and that is a great blessedness. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது நம்மள அபிஷேகம் பண்ணாரே நம்ம இன்னும் பாக்கியவான்கள் When crores and crores of people were saved yet, but still the Lord anointed us and yet more we are blessed. அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தவாங்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவாங்களுடைய சுதந்திரத்தில் கொண்டு வந்தாரு அப்ப நாம் இன்னும் அதை விட பாக்கியவான் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறோம் பாருங்க இப்ப வருகைக்கு ஆயத்தப்படுறோமே ஆனால் அதை விட பாக்கியவான் and we came to this church and we are getting ready for the rapture and yet we are more உண்மையாகவே வருகையில என்னைக்கு நம்ம போறோமோ அன்னைக்கு தான் நம்ம பாக்கியவான்கள் என்பது நிரூபிக்கப்படும் Really, when we are taken up in the rapture on those those days, it was be proved that we are blessed. முதலாவது நாம் பாக்கியவான்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் First, we have to believe that we are blessed people. நான் கூட யோசிச்சு பாப்பேன் சில நேரத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாப்பேன் என்ன சம்பந்தம் இல்லாம நம்ம இதுக்குள்ள வந்து மாட்டிட்டோமே And sometimes I used to come for and think so, and without anything, any relationship, we have come and caught here. நமக்கு சிபிஎம்க்கு பெண்டிகாஸ்டுக்கு இயேசு இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத ட்ராக்ல போன ஒரு ஆளை கொண்டு வந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்து எங்க உட்கார வச்சிட்டாரு சேர்ல உட்கார்றான்னு சொன்ன மாதிரி And we are not related to this track in Pentecostal church, but the Lord sought after us and made us to sit here. ஆண்டவருடைய நோக்கத்துல எப்படி வச்சிருக்காரு பாருங்க And see how the Lord kept us in his purpose. Pastor Prabhakar அடிக்கடி சொல்லுவாரு pastor Prabhakar used to tell often, நான் மட்டும் இயேசுவை பிடிச்சிருந்தேன்னா எப்பமோ ஓடி போயிருப்பேன் அவர் பிடிச்சுக்கிட்டாரு அதனால தான் இது வரைக்கும் நான் ஓடாம இருக்கேன் பாரு. if I have hold Jesus and I would have left somewhere, but the Jesus had hold me, I'm never staying in him. ஏனா எனக்கு வந்த ஊழியத்துல வந்த பிரச்சனைகள்ல நான் அவர் கையை பிடிச்சிருந்தேன்னா எப்பமோ நெஞ்சிருப்பேன் ஐயா வேண்டவே வேண்டாம் விட்டுருங்க நான் போயிட்டு இருப்பேன் ஆனா பிடிச்சது யாரு அவர் பிடிச்சிட்டாரு அவர் விடவே மாட்டேங்கிறாரு The problems which I was facing in the ministry was so many and if I have held his hands, I would have left him, but he held my hands, so I was still at saving. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய் So in the Bible say, for the lo- good land the Lord have given, you must praise நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும் நன்றி செலுத்தும் ஆண்டவரே இந்த பாக்கியம் கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் When you eat, drink and rejoice in this good land and you must offer praises and think you're giving thanks to the Lord for giving you good land. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது And blessed is the people that made Lord as his womb அப்ப நாம் தான் பாக்கியவான்கள் and we are the blessed எந்த people. சூழ்நிலையிலும் நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது போயிடவே கூடாது At any kind of situation and we should not go to the wretched state. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இருக்காது And sometimes we do not have anything in this world. உலகத்துல எவ்வளவு இழக்கிறோமோ பரலோகத்துல அவ்வளவு என்ன செய்யுது இங்க மைனஸ் ஆகுதுன்னா அங்க கூடுது இங்க பிளஸ் ஆகுதுன்னா அங்க மைனஸ் ஆகுது Whatever we lose in this world and we become plus in this heaven and whatever it is going to plus in this heaven it become loss in this earth. நம்ம ஆளுங்க ரெண்டு சைடுலயுமே பிளஸ் ஆகணும்னு பாக்குறாங்க அது எப்படி முடியும் And others, other people want to become and add in more the, both the places. and the அந்த and the தரத்தரன் vishayathile abraham oru vaartha solraaru nee bhoomiyile எல்லாவற்றையும் anubavithai இப்ப நீ கஷ்டப்படுகிறாய் அவன் எல்லாவற்றையும் தீமையை அனுபவித்தான் அவன் என்ன செய்றான் இன்னைக்கு நன்மை அனுபவிக்கிறான் நீ நன்மை அனுபவிச்ச இப்ப தீமை அனுபவிக்கிற A rich man and a poor um, state and Abraham is giving confession that and you have attained good things in your life now you are thinking and you are experiencing evil and those days he was experiencing evil now he experienced good அதனால நல்லா சாப்பிடுறவங்க நல்லா ட்ரெஸ் போட்டுருக்கவங்க நல்லா கார்ல போறவங்க ஃப்ளைட்ல போறவங்க நல்ல விசுவாசிகள் பணக்காரங்களா இருக்கிறவங்கள பாத்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன செய்யாதீங்க ஐயோ போச்சே நமக்கு எல்லாம் இப்படி கிடைக்கலையே பிறந்தா இப்படி எல்லாம் பிறந்திருக்கணும் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம் இப்படி பிறந்தது நல்லது நான் எங்க போயிருவேன் எனக்கு என்ன இருக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்குங்கிற ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் And looking into the rich people, those who go by car and flight and you should not have a base about thing and you must have a hope and realization and believe that I will be caught up in the rapture. நீ பாக்கியவான் You are blessed. எப்படி இவன் பாக்கியவனா மாறுறான் How he became blessed? ஆதியாகம 49 20 பார்க்கும் பொழுது When we look at the book of Genesis, chapter 49 nine verse twenty, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் ஆசிரியருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும் Out of Ra- Azer, his bread shall be fat. கொழுமையா இருக்கும்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுறது இல்ல நம்முடைய ஜீவியத்துல கொழுமையான ஆகாரங்கிறது உபதேசத்தை காண்பிக்கும் And the royal dainties in our doctrine shows that we are having a flourish of prosperous doctrines. அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும் அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும் கொழுமையா இருக்கும் and how was bread? It shall be made fat. எபிரேயர் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது பாலை உண்ணத்தக்க ஒரு கூட்டம் இருக்கிறது பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது And when we look at the book of Hebrews and there are the group of people and those who take milk and those who take an some food. பாசிங்க பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் பலமான ஆகாரம் நீங்க பாருங்க உலகத்துல எல்லாரும் நல்லா அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது யோவன் சாணகன் எதை சாப்பிட்டான் ஆ? என்ன இந்த- இந்த- இந்த விட்டி பிறந்துகிட்டு இருக்கு இதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு இருந்தானா எப்படி இப்ப இப்ப ஒண்ணு இப்ப அந்த செடிகள் இருந்து இங்க தவிக்கிட்டு இருக்கு அதுவும் வெட்டிக்கிளி தான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தானா இல்ல அது ஒரு கிழங்கு And locust is like an ant அந்த கிழங்க புசித்தான் அது அவனுடைய ஆகாரம் and he was consuming that yam and that was his food அடுத்து என்ன சாப்பிட்டான் and then what he did eat காட்டு தேன் அது எதை காண்பிக்கிறது தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் வசனம் and that is wild honey which is tasted more than honey that is the word of god இயேசு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சாப்பிட்டாரு And when Jesus was young, what did he eat? மத்தேயு 3ல நீங்க பாக்குறீங்க யோவான் சாணன் என்ன சாப்பிட்டாரு வாசிங்க 3 3 அவன் வெட்டுக்களையும் தேனும் நான்காம் வசனம் மத்திய மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த யோவான் ஒட்டகமையின் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க English And his meat was locust and wild honey அப்படின்னு என்னது அது ஒரு கிழங்கு and it is a kind of am a potato. சரி ஏசு சின்ன பிள்ளையில என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க What- Jesus ate in his young age என்னங்க? என்னது வெண்ணையும் தேனும் சாப்பிட்டாராம் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க பைபிள் வசனத்தை தான் சொல்லியிருக்காங்க ஏசாயா திருக்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வாசிங்க ஏழாம் அதிகாரம் சாரி பதினைந்தாம் தப்பு ஏழு பதினைந்து பதினைந்து தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் எதை சாப்பிடுவாரு நன்மை தீமை தெளிவான அறிவு வர்ற வரைக்கும் அவர் எதை சாப்பிடுவாரு வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் until he get good knowledge of the evil and good and he consume butter and honey அது என்ன வெண்ணெய் and what is the butter பால் அல்ல பால் வந்து வசனம் இது அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கு என்னது உபதேசம் And milk is the word of God, it is not, this we came to the next step and it is a doctrine. குழந்தைகளுக்கு எதை கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க And for the child they give milk, வளர்ந்த பிள்ளைகளுக்கு பலமான ஆகாரம் கொடுப்பாங்க for the grown up child and they give the strong meats இயேசுவுக்கு பால் கொடுத்தாங்க ஒரு டைம் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க வந்துட்டாரு வெண்ணைக்கு வந்துட்டாரு And Jesus was given milk at one stage and next stage he came to eat his bu- பாலை butter. வச்சு தயிராக்கி தரையே தயிரை கடைஞ்சு எது வரும் வெண்ணெய் வரும் and with the milk milk becomes curd when it is curdled it become uh, butter veda vakiyangalai summa padicha illa adu ஆராய்ந்து பார்க்கணும் appo வெண்ணெய் nithi jeevan kedaikum just not only reading the scripture scripture we have to meditate and we have to examine and then it becomes eternal life ஆசேருடைய ஆகாரம் eppadi irukum கொழுமையானது the bread of asher would be made flat faith நம்ம வந்து சும்மா சுவிசேஷம் கேட்டுட்டு இருக்க கூடாது it is not only just we are hearing the doctrine and gospel வந்து starting stage and gospel is the initial state பூரணம் என்பது உபதேசம் and perfection is a doctrine தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் and it is a doctrine concerned to the word of god கிறிஸ்துவின் உபதேசம் and it is the doctrine of christ கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவன் இல்ல கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல and he do not have the doctrine of Christ belong not to Christ yeah ஏன் பெண்டிகாஸ்ட்காரங்க மத்தவங்களோட மிங்கிள் ஆக nu or question and there was a question why the people of pentecost are not mingling with others ஆரம்ப காலங்கள்ல mingle ஆயிட்டு in the initial state and we were mingling with them அப்பப்ப seminar வைப்பாங்க and we used to conduct seminars ella pastors attend pannuvaanga all the pastors will attend the seminar ipo independent pastors ella serra mari namma ஆளுங்களும் poi attend pannuvaanga and independent pastors are gathering and we people also will gather there ஒரு காலத்துல மதுரையில மீட்டிங் வைக்கும்போது ஆஸ்பான் மீட்டிங்ல நம்ம மீட்டிங்ல தான் ஆஸ்பான் பேசுறாரு And Asman when we were at Mathura meeting and he was speaking in that meeting. asman ஆஸ்மான் ஒரு ஃபாரின் பிரீச்சர் நீங்க எல்லாம் namma meeting la avaru பேசுறாரு namma pastors la ukandirukanga avarum பேசுறாரு namma ஆளுங்களும் healing pandranga avaru healing pandranga அது or kaalam You could have heard about Pastor Asman and he was a famous preacher in the independent church and he was preaching in our church and the people also were preaching. epa adikadi seminar வச்சு vasanangala pesuvaanga Often they used to conduct seminars and speak the word of God. brother brother nu ஒருத்தர் இருந்தாரு and there was a brother called Bakyaraj. அவர் கொஞ்சம் பைபிள்ல ஸ்காலர் நம்ம இதுல and he was a scholar in bible in our congregation இவங்க 18வது வசனம் பேசினா இவருக்கு சான்ஸ் கொடுத்த உடனே 19வது வசனம் பிடிப்பாரு and when he was speaking about 18th verse and he will take a hold of 19th verse உபதேசத்துல அவங்களை ஒண்ணுமில்லாமக்கி விடுவார் and through the doctrine and he will make them one ஒரு நாலு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உடனே அவங்க பார்த்தாங்க இனிமே சிபிஎம் காரன் என்ன கூடாது எப்ப வந்தாலும் இடக்க மடக்கான வசனத்தை சொல்லி நம்மள வந்து என்ன டம்மி பண்றான்னு சொல்லி இனிமே வேண்டாம் அதோட இவங்க ஒதுங்கிட்டாங்க அன்னையில இருந்து நாம் வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்து விட்டோம் When they give given a strong meat and they were departed him because and they were making confusion trouble and they departed out of us and we have gotten to the doctrine of like of separation. நீ புசித்து குடித்து உபதேசத்துல கொழுமையானவனாய் மாறு you must become eat and drink and become so flourish in the doctrine நீங்க புசித்து குடித்து இல்லாதவங்களுக்கு அதை என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க வாசிங்க அது நீங்க புசிச்சு குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது அந்த உபதேசத்தை மத்தவங்களுக்கு என்ன செய்யுங்க அனுப்புங்கள் eat and drink and send the doctrine to others and give to them நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து அது என்ன கொழுமையானதை புசித்து உபதேசத்தை புசித்து மதுரமான வசனத்தை நீ குடித்து நீ என்ன செய்ய மற்றவனுக்கு இல்லாதவனுக்கு கொடு உபதேசத்தை சொல்லு Eat and fat and drink the sweet. This mean that you have to take the word of God and doctrine and give it to others that do not have. அதனால தான் நம்ம மத்தவங்க பார்த்த உடனே நம்மள பார்த்த உடனே அவங்க வெட்டிக்கிட்டு போறாங்க நம்ம இழுத்துக்கிட்டே போறோம் So those who come and we are not calling them and they go behind. பரலோகத்துல போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல எல்லாம் தனித்தனி வீதி வச்சிருவாங்களான்னு தெரியல I don't know what is going to happen in the heaven. They are going to have is- different streets. ஒன்னு யோவான்ல பார்க்கும் பொழுது ரெண்டு யோவான்ல பார்க்கும் பொழுது When we look onto second John, இந்த உபதேசத்தை ஒருத்த ஏத்துக்கிடாட்ட அவனுக்கு விஷ் கூட பண்ணாத அப்படின்னு பைபிள் சொல்லு and the bible say when one is not accepting this doctrine and you should not even salute them யோவா 2 யோவான் 9 10 11 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான் இதனாலதான் நம்ம ஒதுங்கி கொஞ்சம் அமைதியா போய்கிட்டே இருக்கோம் So we are laying aside and we are keeping silent கிறிஸ்துவின் உபதேசம் and the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லைன்னா அங்க அவன் பிதாவையும் குமாரனையும் இல்லாதவன் If there is no doctrine of Christ and he who will know father and son. உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி நாலுல பார்க்கும் பொழுது When we look into Deuteronomy chapter thirty-three verse twenty-four, அங்கே ஆசேர் பாக்கியவான் என்று it சொல்லப்பட்டிருக்கு is mentioned Azar is a blessed. ஆசேரை குறித்து ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் இங்கே ஆசேரை குறித்து சொல்லியிருக்கிறது புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான் தன் சகோதரர்களுக்கு பிரியமா இருப்பான் he is acceptable to his தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் அது எதை காண்பிக்கிறது what ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு சகோதர ஸ்நேகம் முக்கியமானது after coming to the fellowship of the spiritual life கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் And he could not see is having love with his brother who see, and how he have the love upon brother who do not see. but and தன் pagikira பகைக்கிற எவனும் kolai padaka And he who hated his brother is a murderer. ava அவன் பாக்கியவான் sonna சகோதரரோடு ஐக்கியமாக இருந்தான் When we say he is blessed and he should have the fellowship or unity with his brother, தன் kaalai எண்ணெயிலே தோய்த்தான் he dipped his foot on oil இது அவனுடைய ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கும் And this shows his blessed spiritual life. யோபுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது And Job had such a life. யோபு ஒரு காலத்துல வசதியா இருக்கும்போது தன் காலில் எது- எதை- காலை எதுல கழுவுனா சொல்லுங்க யோபு வசதியா இருக்கும் பொழுது தன் கால்களை எதில் கழுவினான் நெய்யில கழுவினானா எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க and see how Job was when he was so rich and he was dipping his foot with ghee. யோபு இருபத்தி ஒன்பது ஆறு என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் என் பாதங்களை எதுல கழுவுன நெய்யில கழுவுனங்கிறான் I washed my அப்படின்னா என்ன அர்த்தம் What does it mean? உபதேசத்துல உன் கால்கள் கழுவப்படணும் And your foot must be washed by the doctrine. உன் கால்கள் உபதேசம் அதாவது வெண்ணையில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் இது சொல்லுங்க வெண்ணையில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் நெய் And the next step of butter is ghee. அப்ப நீ இன்னும் உபதேசத்துல இன்னும் நீ டெப்துக்குள்ள போகணும் And you still you have to go deep in the doctrine. கிறிஸ்துவின் உபதேசம் உன்னை கிறிஸ்துவை போல மாற்றணும் The doctrine of Christ must change you like Christ. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பிரசங்கம் At Gopi Jettipalayam, there was a preaching. ஆ, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன்ட்டு கொடுத்துட்டேன் And I have given a topic to speak about a subject. கோபுரங்கள்னு It was towers. ஆர்எஸ்எஸ் அவ்வளவு பேரும் எழும்பிட்டான் All the RSS people rose up against எங்களுக்கு us தான் கோபுரங்கள் இருக்கு and we have towers. எங்க கோபுரங்களை தாக்கி பேசத்தான் இவன் வர்றான்னு சொல்லிட்டான் And he have come here to attack and speak about our towers. நான் போய் ஃபெய்தம் எங்க இருக்குன்னு தேடினா பிரதர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு And when I was singing up to this faith home, my brother was sitting in a a police station. எப்ப எங்கடா ஃபெய்தம்னு கேட்டேன் நான் ஸ்டேஷன்ல இருக்கேன் கொஞ்சம் நில்லுங்க I asked, "Where is faith home?" And he said, "So I was standing in station, I will come." என்னன்னு கேட்டா கோபுரங்கள் அப்படிங்கிறது இந்து வார்த்தை I asked reason the meaning for the term for the tep- uh, tapas as a meaning of the skin to work. போட்டிருக்கிற ஃபிளக்ஸ் எல்லாம் கோபுரங்கிறத aligi sollu In all the flux board, I asked you to erase the term as கோபுரங்கள். அன்னைக்கு newspaper la fulla potta On the day newspaper it was published eppadiya நமக்கு publicity aagite varudhu and now it become publicity to us. one enna கோபுரங்களை patti பேச போறாரு I asked whatever he is going to speak. அதை வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் திருப்பி ஒரு பைபிளும் கொடுத்து நாம் பேசுற பன்னெண்டு கோபுரங்களையும் செஞ்சோம் நோட் பண்ணி கொடுத்தோனே அப்ப பைபிளையும் கோபுரம் இருக்கா சரின்னு விட்டா I give the Bible and all the 12 points of towers I'm going to speak and they said so the towers even in the Bible and the raptors மத மாற்றத்தை பத்தி பேச கூடாது and you should not speak about the conversion of this religion பயங்கரமான மீட்டிங் அது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் and it was so great meeting near bus stand பேசுற திடல் வந்து பெரியார் திடல் and the meeting hall is near Periyar meeting hall நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன் பெரியார் இதுல நிக்கிறாரு I was standing in the stage and Periyar was standing near me Periyar செல்ல அங்க நிக்குது and the statue of Periyar is standing கேட்ல போலீஸ் நிக்குது ஆர்எஸ்எஸ் ஃபுல்லா நிக்கிறான் என்ன பேச போறோம் near the gate and police people and all the RSS people are standing எல்லாம் பேசி முடிச்சு வரும்போது when all was spoken and came first day முடிய போது at the end of the first day meeting நான் சொன்னே சிந்திக்க மறுப்பவன் என்று சொல்கிறார் பெரியார் சிந்திக்க மறுப்பவன் முட்டாள் அப்படினு பெரியார் சொல்றாரு And those who fail to thought and he is a fool said by Piriya. na jane kadavul illai endru சிந்திக்க marupavan muttal I so those who are not thinking about God and he is a fool. periya team team aita onnu thorin pesave illa And the periya team they kept silent they could not. kadaisila sonna madam மதம் mukkiyam alla oruvanum christuvanai maarave vendam எல்லாரும் at last- கிறிஸ்துவை போல மாறினால் போதும்னு பேசினேன் At last I said so there is no need of conversion of religion no need to change into religion and only if you turn into a church like a ஒருத்தனும் Christ கிறிஸ்தவனா sinner. மாறாத. And no one need to become a Christ- ஆனா Christian அவ்வளவரும் கிறிஸ்துவாய் மாறணும் but everyone must become a Christ. புடிச்சிட்டான் And அவன்- there- அவன் கேட்ச் பண்ணிட்டான் And there he got the point. சுத்தி சுத்தி மாற்றத்துக்கு வந்துட்டாரு மாற்றம்னு சொல்லிட்டாரு மாறுன்னு சொல்லிட்டாரு அவரை உடனே என்கொயரி கூப்பிட்டுட்டான் At last he said so that he was speaking about conversion and we must call him for inquiry. காலையில பத்து மணிக்கு வர சொன்னேன் நான் சொன்னேன் நல்ல வார்த்தையை கேட்க சொல்லுங்க நாங்களும் சீடி எடுத்துருக்கோம் அவன் சொல்றான் எடுத்து போட்டு பாருங்க கடைசியில போயிட்டான் எதுக்கு சொன்னேன்னா இந்த உபதேசம் உன்னை எப்படி மாத்தும் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி இவ்விதமாய் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம் ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் and we do not know how we are and we are changing and we are disappearing and we don't know how we will be transformed இரண்டாவதாக secondly அவள் பானுவேலின் குமாரத்தி and she was the daughter of Phanuel அப்படினா என்ன அர்த்தம் what does it mean பானுவேல்னா யாரு who is that Phanuel அதாவது சில காரியங்கள் எல்லாம் மருவி மருவி வரும் and some that kind of things will become in different பழைய ஏற்பாட்டில் மரியாம் தான் புதிய ஏற்பாட்டில் மரியாள் and Miriam in the Old Testament is Mary in New Testament பழைய ஏற்பாட்டுல மிரியாம்னு இருக்கு இல்லையா Old Testament it was mentioned Miriam சென்னையில வந்து ஹாமில்டன் பிரிட்ஜ்னு ஒன்னு இருந்துச்சு and at Chennai there was a Hamilton bridge அது இழுத்து இழுத்து நம்ம சென்னை ஆளுங்க எல்லாம் பேசி அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு and when the Chennai people when their colloquial language when they speak and it become Ambattan Ambattan வாராவதினா என்ன தெரியுமில்ல ஷேவ் பண்றவன் முடி வெட்டுறவன் ஹாமில்டன் மாறி எப்படி மாறிடுச்சு அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு and Hamilton was changed it was turned into a different அதுபோல likewise Miriam பழைய புதிய ஏற்பாட்டுல மரியாள் and Old Testament in Miriam and New Testament is called she is called as Mary பழைய ஏற்பாட்டுல பெனியேல் புதிய ஏற்பாட்டுல பானுவேல் and Beniel at the New Testament Nathaniel at New Testament ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா when we look into Genesis 32 30 பாக்கும் பொழுது at 32 10 அப்பொழுது யாக்கோபு 32 30 32 30 அப்பொழுது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னா அதுக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் பெனியேல் என்று சொன்னால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம் I have seen God face to face when we say Peniel it is the, looking up to see him face to face or God face இது இழுத்து இழுத்து இழுத்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது எப்படி மாறிடுச்சு ஸ்டைலா பானுவேல் அதனால நம்ம எல்லாம் இப்ப பானுமதி பானு இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க And dragging these leavenworth become a Phanuel at a New Testament. பாதி பேர் ஷீலான்னு பேர் வச்சிருக்காங்க And some they have the name as Sheila. அப்படிதானே பாதி சிஸ்டர்ஸுக்கு ஷீலான்னு வச்சிருவாங்க கேட்டா பவு- பவுலோட மனைவின்னு அ, பவுலுக்கு வேற மனைவியே And they used to tell it as a wife of Saint Paul and Paul did not have any for wife. பவுல் ஷீலாவை கூட்டி கொண்டு போனானா ஒரு சிஸ்டர் கூட்டி போயிட்டான்னு அர்த்தமா அப்படி இல்ல அஹ், ஷீலாங்கிறது ஆம்பளை பையன் பேரு And she- uh, Sheila, it is the name of a male. அப்படிதானே அவனுடைய சரியான பேரு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு ஷீலா கிடையாது என்னது சைலஸ் சைலஸ் in English இது இன்னொரு இடத்துல பைபிள்ல வருது சில்வானு in other name it is called as silvanus சில்வானுவை கூட்டிக் கொண்டு இப்படி சிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு தான் திருப்பி பைபிள்லயே மாத்திட்டாங்க போல இருக்கு சில்வானுன்னு சொல்லி so they have turned in the english term as a silvanus in bible மலையாளத்துல பவுலோசும் சீலோசும் அப்படிதானே சென்னையில ஒரு பையன் ஒரு வீட்டுல ட்வின்ஸ் பிறந்தாங்க அதுக்கு பாஸ்டர் வெஸ்லி வச்சிருக்காரு பவுலோஸ் சிலோஸ் பவுலோஸ் சைலோஸ் and pastor give a name as பவுலோஸ் அண்ட் சைலோஸ் பரவாயில்ல சைலோஸ் ஊழியத்துல இருக்கான் அண்ட் சைலோஸ் he was in ministry now நான் எதுக்கு இத சொல்றேன்னா why i say this Peniel தான் எப்படி மாறி வருது ஹ நான் முகமுகமாய் தேவனை கண்டேன் And Peniel means I have seen God face to face. தேவனின் முகத்தை நான் பார்த்தேன் I have seen the face of God. ஆனால் அந்த இடத்துக்கு peniel னு பேர் வச்சோம் So the name was called as Peniel. இது அப்பமே கொஞ்சம் चेंज ஆயிடுச்சு At that time itself, it was changed a little. எப்பமே மாற ஆரம்பிச்சிருச்சு When it was changed, அப்பமே பெனியல் பெனுவேலா மாறிச்சு புதிய ஏற்பாட்டுல வரும்போது பானுவேலா மாறிச்சு and Peniel it becomes Benuel, at New Testament it becomes Phanuel. அது பைபிள்ல நீங்க பார்க்கலாம் ஆதி ஆகமத்திலே பார்க்கலாம் And we can read in Genesis, அவன் பெனுவேலுக்கு வந்தான் and he came to Benuel. இத குறித்து நீங்கள் நியாயாதிபதிகள் நினைக்கிறேன் நியாயாதிபதிகள்ல படிச்சீங்கன்னா பெனுவேலின் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு And there was a tower called Tower of Benuel. அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நியாயாதிபதிகள் எட்டு பதினேழு இதுதான் அப்படி அப்பமே பெனியல் எப்படி மாறிடுச்சு பாருங்க பின்பு அவன் சேபாவை எட்டு பதினேழு பெனுவேலின் கோபுரத்தை இடித்து பெனுவேலின் கோபுரம் இது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது என்னாச்சு பே பாவாயிடுச்சு பானு வேலாய் மாறிச்சு இப்ப நம்ம வீட்டுல எல்லாருக்கும் மூணு பானு இருக்காங்க அந்த பானு இந்த பானு எல்லா பானும் இருக்காங்க If the New Testament it becomes Fanuel. அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய முகம். The meaning is a face of God. இந்த அண்ணாளுடைய அப்பா இல்ல அவங்க பேர் வந்து Penuel. And father of Anna is called as a Fanuel. அவள் பானுவேலின் குமாரத்தி and she was the daughter of Phanuel தேவனுடைய முகத்தை பார்க்கும் வாழ்க்கை and having the light to see you because the face of God இருக்கணும் you must become a blessed நீ இரண்டாவது தேவனுடைய முகத்தை பார்க்க கூடியவனாய் இருக்கணும் second you must be the one to see or behold the face of God சங்கீதக்காரன் சொல்றான் உம்முடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிராதீங்க and so psalmist say hide not your face from me உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க show your face to me ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் and we are living a life to face him ஒரு இடத்துல மோசே சொல்றான் ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் At one place and he said, so Moses, I want to behold your glory. அப்ப ஆண்டவர் சொல்றா நீ ஒரு இடத்துல வந்து நில்லு நான் உனக்கு மகிமையை காட்டுறேன் And God said unto him, you stand in a place and show என்ன your glory. என் முகத்தை நீ காண மாட்டாய் But you will not see my face. யாத்திராகமும் முப்பத்தி இருபதாம் வசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஆனா இவன் சொல்றான் நான் தேவனுடைய முகத்தை பார்த்துட்டேங்கறான் சபையினுடைய நோக்கமே இந்த உலகத்துல ஊழியக்காரன் எல்லாத்தையும் விட்டதுக்கு காரணம் என்ன விசுவாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது காரணம் என்ன ஒரே காரணம் யார பார்க்கணும் யார பாக்கணும் இயேசுவின் முகத்தை பார்க்கணும் The reason for forsaking everything in this world of the servants of God believers is to see the face of Jesus. அந்த ஒரே வாஞ்சையில தான் போயிட்டு இருக்கோம். And we are going with the same desire. யோபு சொல்றான் நான் அவரை பார்ப்பேன். I will behold him. அந்நிய கண்களால் என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். Not my strange eyes but my own eyes I will see him. 22 4 என்ன சொல்லுகிறது? And what Revelation chapter 22 is for? அவருடைய ஊழியக்காரர் அங்கே போய் அவருடைய தமிழ் பைபிள் தப்பு தமிழ்ல பைபிள் சொல்லியிருக்கு சமூகத்தை தரிசிப்பார்கள் சமூகம் தான் இங்க தரிசிச்சிட்டு இருக்குமே அங்க போய் என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்கு முகத்தை தரிசிப்பார்கள் and they shall see his face. வாசிங்க தமிழ் எங்க இங்கிலீஷ் எங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நான்கு அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து நீங்க வாசிங்க தமிழ் வாசிங்க இங்கிலீஷ் வாசிங்க அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் சமூகத்தை தரிசிப்பார்கள் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லியிருக்கு And they shall see his face and his name His shall be. face mugatha paarpargal and they shall see his face. anga poi paralavathula poi mugatha பார்க்கலன்னா thirupi enga poi paaka porom And if we do not beheld them there and there, we will see his face. ah nee devanudaiya pillaiyanal nee பாக்கியவான் If you- pangullavan உயிர்த்தலுக்கு avan பாக்கியவான் mugathai paarpan pidavin mugathai paarpan If you are a child of God, you are blessed and he will behold the face of Jesus and his father and they are blessed. manusharal manusharil oruvarum கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய ஏக சக்கராதிபதியை நாம் பார்க்க போகிறோம் And we are going to look unto the god father and who was not beheld by the men and by the people of men. இந்த குடும்பத்துல வந்த இந்த கோத்திரத்துல வந்தவள் தான் அன்னாள் And he who come in this tribe is Anna. அன்னாள்னு சொன்னா கிருபை பெற்றவள் இல்லாவிட்டால் தயவு பெற்றவள்னு அர்த்தம் Anna means one who got favor or grace. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கிருபை தயவு பெற்றவர்களா இருக்கணும் And the child of God must receive the kindness, the favor and grace from God. இப்ப தயவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது How we can find that they are having எல்லாமே kindness? எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்தா தயவு இருக்குன்னு அர்த்தமா If everything is favorable to us, is that they will receive அது favor? அது ஒரு விதத்துல correct At what point it is correct? தயவுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னதான் சொல்லியிருக்கு ஃபேவர்னு தான் சொல்லியிருக்கு And favor in English mentioned. தேவனிடத்திலிருந்து தயவு பெற்றதனுடைய சரியான அடையாளம் என்ன What is the real symbol or sign for receiving favor from எனக்கு God? தே- எனக்கு தேவ தயவு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் And what does it mean that I have got the kindness from God? அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு And there are many explanations behind it. அவருடைய தயவு ஆ, நீடிய வாழ்வு And the long life is his favor. அவருடைய தயவினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் and they were live and dainty because of இதெல்லாம் தேவனுடைய தயவுல உள்ளது and these are the kinds of things உண்மையான தேவ தயவுல நமக்கு கிடைக்கிறது என்னன்னா உன்னை குணப்படும்படி தேவ தயவு நெஞ்சிட்டே இருக்கும் ஏவிக்கிட்டே இருக்கும் and the real favor of god will make you to come in the mold in a perfect way ரோமர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று உனக்கு அறியாமல் தேவ தயவு இருக்குன்னு சொன்னா உன்னைய ஆவியானவர் விட மாட்டார் உன்னைய உருட்டிக்கிட்டே தான் இருப்பார் And if you have the the favor of God and the spirit of God will not leave you. இப்ப சில பிள்ளைங்கள் நீங்க பாருங்க ஏய் உட்காரு எலும்பு முழங்கால் போடு கண்ணை மூடு அங்க பாக்காத இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு எரிச்சல் பேய்க்கு வந்த மாதிரி வரும் And some when we asked to sta- stay on knees, so close your eyes bind and they will be getting tormented irritated. காரணம் என்ன அவங்களுக்கு தாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரே கண்ணோட்டத்துல தான் இருப்பாங்க அவனுடைய சுயாதீனத்தை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க அது போல And likewise, and they will not speak about the freedom and their intention is that they have to come or grow in a perfect way. உங்களுக்கும் எனக்கும் தேவதயவு இருக்குன்னு சொன்னா நீ நல்ல சந்தோஷமா நல்ல செல்வத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல அந்த தேவதயவு இருக்கிறனுடைய சரியான அடையாளம் நீ குணப்படும்படி இணைஞ்சுக்கிட்டே இருக்கும் உன்னை சரிப்படுத்துறதுக்கு உனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும் ஏவிக்கொண்டே இருக்கும் And the real intention of the favor of God will make you or urge you to come or good- being repented or come in a perfect way. தேவ தயவு இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் உணர்வா இருப்பான்னு அர்த்தம் When you have the favor of God and you will have that realization, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவனால சமாதானமா இருக்க முடியாது and even if you commit a small mistake and they cannot live in peace, உடனே முழங்கால் போட்டுருவான் immediately they will stand in knees உடனே தாழ்த்திடுவான் and they will humble them உடனே அறிக்கை எடுத்துருவான் and he will confess உடனே போனை போட்டு பேசிடுவான் and he will call and speak. உடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவான் Immediately they will தேவ compromise. தயவு இல்லைன்னா இருதயம் கடினமாயிடும் If they do not have the favor of God and their heart will be hardened, அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களை குறித்தும் பார்வோனை குறித்தும் கத்தர் பேசும் பொழுது எவன் மேல் கடினமா இருக்க சித்தமா இருக்கிறானோ அவன் மேல் கடினமா இருக்கிறேன்னு பார்வோனை பத்தி சொல்லிட்டு தேவ ஜனங்கள் சொன்னார் எவன் மேல் தயவா இருக்க விரும்புகிறனோ அவனுக்கு நான் கிருபையா இருக்கிறேன் and looking unto Pharaoh, the people of Israel, the Lord said so unto Pharaoh, and he who was hardened, I the be hardened unto him, and this were favor, I will be favor unto them. புதிய ஏற்பாட்டுல கிருபை பெற்ற ஆள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு மரியாதை பத்தி தூத தேவதூதன் என்ன சொன்னா கிருபை பெற்றவளே நீ வாழ்க An angel was said about Mary, and those who get grace be said fulfilled. அப்ப புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில தயவு கிருபை நமக்கு தேவை And in the New Testament life, and we are in need of the grace and favor. அவளை பத்தி பைபிள் சொல்லுகிறது And the Bible said about her, அவள் ஆசேருடைய கோத்திரத்தாள் and she belonged to the tribe of Israel, பானுவேலின் குமாரத்தி and she was the daughter of Phanuel, அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி and she was a prophetess called Anna. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் All the anointed one are called as the prophets. அதனாலதான் கண்ட கழுதையும் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது So I used to tell you, you should not have any vain வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக and let your words be content in the words presence of God அதனால நான் சாட்சிகளை அதிகமா சொல்ல விடுறது இல்ல so we are not giving more time for uttering testimony இவங்க வாட்டுக்கு எந்திச்சிட்டு தெய்வீக சுகத்துக்கு மாறி என்னத்தையா சொல்லிட்டே இருப்பாங்க and they may speak something contrary to the divine healing மாடு குட்டி போட்டுச்சு இதான் சாட்சியா and uh, have given and one it is a testimony சாட்சி வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் and testimony must be very careful உன் நீ தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உன் வார்த்தைகள் எப்படி இருப்பதாக சுருக்கமா இருப்பாங்க when you are the presence of god you are words and tongues with best be shortened ஒரு சிலர் எல்லாம் சாட்சி சொல்லி முடிச்ச உடனே பிரியமானவர்களே என்றுவான் தபால்னு என்ன பிரசங்க ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம் and when some when attending the testimony and they used to call some believer பெங்களூர்ல ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு and in bangalore one person testified pastor sampal பின்னால உட்கார்ந்திருந்தாராம் pastor sampal sitting at behind சாட்சி முடிஞ்சிருச்சு testimony was over. mudiyum bolude enudaiya சாட்சியை ketta பிரியமானவர்களே என்னாரு tappun chatte பிடிச்சு இழுத்துட்டாரு At the end of the testimony, he said so and delivered and he was cutting his shirt. உன்னை சாட்சியான solla sonna I told to tell you testimony. adukulla பிரியமானவர்களே adu solradha naan நான் pottu inge இங்க இருக்கேன்ல நீ என்ன சொல்றது I am in, I am in uniform to tell beloved and why you want to tell these words. நீ சொல்லக்கூடாது You should not sing. உன் சாட்சியை சொல்லிட்டு நீ உட்கார்ந்துடணும் அதுக்கு பிறகு பிரியமானவர்களே அப்படி இப்படின்னு நீ பிரசங்கம் பண்ணனா அங்க இருக்கிறவெல்லாம் உன்னை விட டாப்பாலாம் எல்லாம் உள்ள உட்கார்ந்திருப்பான் Tell your testimony, you must sit and you should not continue any other words and many talkers people were sitting in that meeting அங்க வந்து நம்ம புத்தி சொல்லக்கூடாது and you should not give acknowledge to them. ஒரு இடத்துல ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு என் பையன் அப்படி இப்படின்னுச்சு நான் சொன்னேன் இயேசுவை சொல்லுமா உன் பையனை சொல்லாத உட்காருன்ட்டேன் At one place and she was testing about her the son and told, "Do you tell about Jesus and don't speak any other words." அதுக்கு பிறகு அந்த அம்மாக்கு ரொம்ப தூ- தூக்கு என் மேல என்னைய பார்த்தாலே தீ பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு And when they was looking to him and she was like getting fire, அது பிறகு எப்ப வந்தாலும் தூணுக்கு நேரா அங்க போய் உட்கார்ந்துக்கும் இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு whenever she comes and you should sit behind the pillar, not to look my face. நான் சொன்னேன் தேவனுடைய சமூகத்துல யார் பெரியவர் உனக்கு தேவன் ஏதாவது நன்மை செஞ்சாரா சொல்லு அதை விட்டுவிட்டு என் பையன் அப்படி படிச்சுட்டான் இப்படி படிச்சுட்டான் அதெல்லாம் இது சொல்றதுக்கு நான் இங்க சபையை வச்சிட்டு இருக்கேன் I told you, you are great, great was found in the midst and you have to tell about him and you should not tell about son and you should not praise him. அதுல இருந்து நீங்க எப்ப பாத்தீங்கன்னா தூணுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கும். And from there whenever she comes and she will sit behind the pillar. கடைசில அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. At last her son was got married chief pastor வந்து பண்ணார் and chief pastor conducted marriage. கடைசில பார்த்தா அவன் ரகசிய குடிகார பையன். At last and he was a secret drunkard. இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கான் now he was in divorce state she pastor ஏண்டா கல்யாணத்துக்கு போறேன்னு பயங்கர மனவேதனை அடைஞ்சான் and she pastor so vexed in spirit and wait but marry but ஐயா அப்படி இப்படினு அதனால தான் எனக்கு தெரியும்ல அதனால தான் நான் உட்காரு ஒரு வாரத்துல உட்காரு I know about her sense so I said so you must in a corner வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும் and let your words be candid நீ ஒரு தீர்க்கதரிசி யூ ஆர் எ ப்ராஃபிட் அபிஷேகம் என்னைக்கு பட்டுட்டியோ அன்னைக்கு நீ யாரு ஊழியக்காரன விசுவாசி நீங்க எல்லாம் யாரு தீர்க்கதரிசி When you are anointed, a servant of God or a believer, you are a s- a prophet. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க ஆபரகாம் எந்த இடத்துலயும் என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு தீர்க்கதரிசனமே சொல்லல ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றார் அவன் ஒரு தீர்க்கதரிசி And when you read in Bible and you will read about Jed- uh, Abraham and he was a prophet. எங்க அது சொல்லுங்க எரேமியா எசைக்கேலு ஜோயலு எல்லாம் வரிசையா படிக்கிறீங்கல்ல பைபிள்ல தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல ஆபரகாம் எங்க அது இருக்கா book And is there any book called the prophetical book of Abraham? We are reading about Jeremiah and Ezekiel and Joel. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொல்லல. ஆனா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. ஆதியாம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி யாரு ஆபிரகாம் யாரு ஒரு தீர்க்கதரிசி Abraham was a prophet. அபிஷேகம் பெற்றுட்டியா நீ ஒரு விசுவாசியா மாறிட்டீனா நீ ஒரு தீர்க்கதரிசி நீ சொன்னத கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவாரே. If you are anointed, if you turned as a believer, whatever you tell, he will accept since you are a prophet. அதனால தான் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுன்னு சொல்றேன் So I used to tell you, control your words ஆ, உன்னுடைய வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கணும் and there must be life in your words அபிஷேகம் இருக்கணும் and there must be anointing, ஒரு கிருபை இருக்கணும் there must be grace உப்பால் சாரமேறின வார்த்தைகளா இருக்கணும் and it must be the word seasoned with salt. ஆ, மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன செஞ்சாகணும் கணக்கு கொடுத்தாகணும் all the vain was a man until he must set account வேற எது சிந்தினாலும் பொறுக்கிரலாம் வார்த்தை சிந்தினா என்ன பொறுக்க முடியாது and whatever spills down you can get back and whatever words are spilled down you cannot write it back தீயினால் சுட்டபொன் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவள் உலகத்துல சொல்றான் தீயினால் சுட்ட கூட அது காஞ்சி போயிடும் ஒரு தழும்போட போயிடும் ஆனா வார்த்தைகள் என்ன அவனை கொன்றும் In the words of Jesus tell, if the wounds are burned with fire, it will be healed, but with the words when they are uttered and it was wounded, it will not be healed. alala அதனாலதான் நான் சொல்றேன் அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்க ஒரு தீர்க்கதரிசி. So I said, when you are anointed and you are a prophet. நீங்க வேணா check panni paarenga And you can check and see. யாரோ ஒரு ஆள் வந்து உன்கிட்ட பேசுறானா, கர்த்தர் உனக்கு வேலை கொடுப்பாருன்னு solli paaru vela kadaikum If someone is speaking to you, tell to him the Lord will give you job, surely the Lord will give him job. nee sonnina adu nadakkum And what you say, it will be obeyed. oru vela nee thappa kuda சொல்லிரலாம். ana o வார்த்தைக்காக bible சொல்லுகிறது. என் ஊழியக்காரன் வார்த்தையை நான் நெஞ்சிடுவேன் அது தப்பா இருந்தா கூட நான் அதை நிலைப்படுத்துவேன் Sometimes it may be wrong words and whatever the words which is uttered by the mouth of God, servant of God, it will be prospered. ஒருத்த போய் தயானந்தன் ஒரு இந்தியன் பிரீச்சர் வந்து வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றாரு Indian preacher call Dayanandan and he wish he went to foreign countries to make a preacher நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் already how said say is அந்த மீட்டிங் முடியும் போது ஒரு புருஷன் மனைவி வராங்க at the end of the meeting husband came out இவருக்குள்ள ஒரு தூண்டுதல் and there was in him என்ன சொல்லிட்டாரு கத்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார் and suddenly he said so the Lord will give you child அவங்க உடனே சொன்னாங்க எங்களுக்கு குழந்தை இல்லங்கிறது உண்மைதான் பட் சாரி அப்படின்ட்டாங்க it is true that we do not have child but sorry அடுத்த வருஷம் கூப்பிட்டாங்க நீங்க வாங்க எங்க சர்ச்சில் பிரசங்கம் நான் வரவே மாட்டேன்ட்டாரு and next year they called for நான் வர மாட்டேன் எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை புரோகிராம் இருக்குன்ட்டாரு அண்ட் I have many programs. எனக்கு ரொம்ப பிஸின்ட்டாரு ஆனா அவங்க இல்ல நாங்க டிக்கெட் போட்டுட்டோம் நீங்க வந்தே ஆகணும் and they told and we have applied for ticket and must come. blessing ஆயிருக்கு நீங்க வாங்க and you must come here for preaching. கடைசில சொன்னாரு ஆண்டவர்ட்ட ஆண்டவரே ரொம்ப கம்பல் பண்றதுனால போறேன் ஆனா இந்த ரெண்டு பேரும் மூணு நாள் மீட்டிங்ல வரவே கூடாது And he said to God and then compelled him, so I am going and two people should not come to the meeting for 3 days. கொண்டு போய் கவலைப்படுத்திட கூடாது ரெண்டு பேரும் மூணு நாள் மீட்டிங் முடி நான் free- Don't put- இந்தியாவுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என் முகத்திலே முடிச்சிடக்கூடாது Don't put me in shame when I go there until I come India, they should not come to the meeting. முதல் நாள் மீட்டிங் ரெண்டு பேரும் அட்ரஸ் இல்ல ரொம்ப சந்தோஷமா முடிச்சிட்டு ரூமுக்கு ஓட்டார் And first day meeting and they were not had come and so he was so happily and second day over ஜெயிச்சிட்டார் and second day was over, he was become a victor. கடைசி நாள் மீட்டிங் And last day meeting, மீட்டிங் முடிஞ்சு பார்த்தா at the end of the meeting, போயிடலாம்னு நினைக்கும் போது ரெண்டு பேரும் வந்துட்டாங்க and when he started to depart the place and two persons came. பெரிய எட்டி பார்த்தாரு கையில ஏதாவது குழந்தை இருக்கான்னு "ம், எங்க எப்படி குழந்தை இல்ல And he looked unto him, is there a child? There was no child. ஆண்டவர் நான் எவ்வளவு ஜெபிச்சேன் நீங்க கடைசியில என்னை பிடிச்சு கொடுத்துட்டீங்களே How lot I prayed, but at last you made me to catch in this. ஒரு மாதிரி ஆயிட்டார் And he was vexed. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க and the two persons came எப்படி அத ஃபேஸ் பண்றது டாக்கிள் பண்றதுனே புரியல and not he did not know how to tackle and face him அவங்க அந்த praise Lord pastor and they said praise the lord pastor கர்த்தர் உண்மை உள்ளவர் and the lord is so faithful என்னடா சொல்ல வரான் இவன் கத்தர் உண்மையில வருங்கிறான் என்ன விளக்கமா சொல்ல மாட்டேங்கறானே and he was not giving an explanation and he was so trapped நீங்க தீர்க்கதரிசனம் சொன்னீங்கல்ல and you uttered a prophecy on that நீங்க சொல்லல கத்தர் தான் சொன்னாரு it was not said by you it was said by god அப்பவும் இவருக்கு என்ன செய்ய மாட்டேங்க கையில குழந்தை இருந்தா தான் நம்ப முடியும் இவர் என்ன புதுசா அப்பவும் கத்தர் தான் சொன்னார் நான் இவர் கேட்டார் என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க and I asked what you want to pastor அன்னைக்கு வந்து கத்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார்னு நீ சொன்னீங்க இல்லையா அது கத்தர் சொன்ன வார்த்தை உண்மை இப்ப என் ஒய்ஃப் வந்து இப்பதான் கன்சீவ் ஆயிருக்குன்னு சொன்னா and you what you told it is true, it Lord is faithful, my wife has conceived right now. Uterus எடுத்துட்டான்னு போன வருஷம் சொன்னா இந்த வருஷம் கன்சீவ் ஆயிட்டான்னு சொல்றான் என்ன பண்றதுன்னா And he was confused last he said and with removed uterus now he was telling he was she was conceived check நாங்க செக்கப்புக்கு போனோம் ஒரு புது கர்ப்பப்பை உருவாகி அந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவானதா doctor certificate கொடுத்திருக்காங்க we went for a check up and they gave a certificate and the girl was formed and she was conceived remove தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக கத்திர எதை சிருஷ்டிக்கிறாரு ஒரு புது கர்ப்பப்பையை உண்டாக்கி குழந்தை உண்டாக்கிட்டார் The womb was removed but to utter the prophecy that he was uttered so and the Lord had made a new form that created a form new womb in her and she was conceived right now நீ ஒரு தீர்க்கதரிசி You are a prophet அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் தான் நீ பேசணும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் பேசணும் மற்ற வார்த்தைகளை சிந்த விட்டு வெளியே கூடாது Only word of God must proceed out of your mouth and other version of it spill out of your mouth கேட்கிறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் என்ன செய்யுங்கள் எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கேட்கிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் பேசு அப்படின்னு என்ன அர்த்தம் இரு நாலு நான்கு இருபத்தி ஒன்பது வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இல்லை என்றால் அமைதியா இரு If no, you must remain silent. நீ ஒரு தீர்க்கதரிசி You are a prophet நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும் and you must be a good prophet. ஆ, நல்ல தெளிவான தீர்க்கதரிசியா இருக்கணும் You must be a clear prophet. நான் அதனால தான் நான் பிரசங்கம் பண்ற இடத்துல எல்லாம் சொல்றேன் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்நிய பாஷையே பேசாதேன்னு சொல்றேன் In all the places where I preach, I used to tell when you utter prophecy, you should not speak in unknown tongues. ஒண்ணு முன்னால பேசு இல்லைன்னா பின்னால பேசு First, uh, first you must speak in the prayer or in the back. ஏன்னா நீ சொல்ற தீர்க்கதரிசனம் பின்னால இருக்கிறவங்க வரைக்கும் என்ன செய்யணும் புரியணும் The prophecy which you utter, the those who are behind, they must understand. நீ யாருக்கு இந்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றாரோ அந்த ஆளுக்கு போய் அந்த வார்த்தை கிடைக்கணும். And the word must reach unto the people to whom you utter the prophecy. நீ வாட்டுக்கு கத்தி குதிச்சி நீ வாட்டுக்கு அன்னிய பாஷை அதோட சேர்ந்து தீர்க்கதரிசனம்னா ஒருத்தருக்கும் நிசியாதே தலையும் புரியாது வாளும் புரியாது. Shouting and leaping and jumping if you speak with unknown tongues and they could not understand. முதலில் ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தை வரும் பொழுது அது யாருக்கு? உனக்கா? உனக்குன்னா நீ தீர்க்கதரிசனமே பேச கூடாது யாருக்கு தான் எடுத்துக்கணும்? உன்னைய சரிப்படுத்துறதுக்கு வச்சுக்கணும் And first the word must come to you, you must identify whether it is for you or not. If it is for yourself and you should utter the prophecy. இதையும் தாண்டி அது சபைக்குன்னா ஆவியானவர் பேசுவார் And when it crosses and there is- it was in the church, the spirit of God will speak. அதுல ஒரு வார்த்தை கூட நீ கூட்டக்கூடாது குறைக்கூடாது And you should not add or in- decrease any word from it. நீ பாட்டுக்கு எழுப்புதலுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அஹ், காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தப்படாது And for revival and you should not add the sweet and sour. வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டுல என்ன சொல்லிருக்கு And what is mentioned, இந்த Revelation chapter தீர்க்கதரிசன twenty-two. வார்த்தையில இந்த தரிசன வார்த்தையில உன்னை கூட்டினேன்னா தொலைஞ்ச குறைச்சேன்னா தொலைஞ்ச ஆசிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒருவன் இந்த தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் எப்படி இன்னொரு இடத்துல இருக்கு ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் வார்த்தைகளையா கூட்டுவாரு வாதைகளை தேவன் கூட்டுவார் வாழ்க்கையில ரொம்ப கவனமா வார்த்தைகள் வார்த்தைகள் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் மறைந்த ஒரு வாழ்க்கை And when we look into the life of this woman and it was so grieved woman- கன்னி கன்னி பிராயத்துல அவளுக்கு கல்யாணம் ஆச்சு At the life as a young age and she got married 7 years தான் அந்த புருஷன் இருந்தாரு and 7 years her husband was there. அதோட அவர் இறந்துட்டார் At length she was, he was அதுக்கு பின்பு இவ விதவையாக மாறிவிட்டாள் and then she became a widow. ஆனா அந்த வாழ்க்கையை அவ எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னு தான் முக்கியம் So it's very important how she used her life. வாழ்க்கையில சில நேரங்கள்ல சாதகங்கள் வரும் பாதகங்கள் வரும் And sometimes there may be a challenging or achievement that comes, transgressions may come. அது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி It is like a cycle ஆ, திடீர்னு மேன்- மேடு பள்ளங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் and valley and pit and mountains may come in our life. இவளுக்கு உலக வாழ்க்கை புருஷனோடு உள்ள வாழ்க்கைங்கிறது ஏழு வருஷம் And life with her husband was only seven years. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கைய அந்த கன்னித்தன்மைய அவ காத்துக்கொண்டாள் Then after she preserved the virginity அதுக்கு பிறகு எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவன் உயிரோட இருக்கிறான் and she had lived till 87 years வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் பாருங்க பிள்ளைகளுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் எல்லாம் கட்டிக்கிறான் and some after the marriage and even married two or three marriages ஆனா இவ பாருங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகல அன்னையில இருந்து என்னைக்கு புருஷன் இறந்தானோ அன்னையில இருந்து என் சிருஷ்டிகரே என்னுடைய Nayak. She did not enter into the second step and were not having any husband and was her confession as my creator is my husband. அவளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிட்டா பாருங்க. She how had changed her life. விவாகம் பண்ணா ஏழு வருஷம் வாழ்ந்தா அதுக்கு பிறகு விதவையாக மாறினாள் she got married and she became a widow and till 80 84 years she lived அதுக்கு பிறகு அவ வாழ்க்கை புருஷனோட அல்ல தேவனோட இருந்தது then after her life was not with husband but with god அவ ஒரு பரிசுத்த விதவையாக மாறினாள் and she became a holy widow நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல விதவைகள் கூட்டத்தை குறித்தே பைபிள்ல பார்க்கிறோம் We can read about the group of widows in book of Apostles. Acts of Apostles. ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into Acts chapter 9 அங்கே ஒரு கூட்டம் இருந்தது and there was a group. முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பேதுரு எழுந்து அவனுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவிகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் கூட்டத்தில் விதவைகள் இருந்தார்கள் uh, நீங்க படிக்க நமக்கு வந்து உலகத்துல விதவை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே உலகம் தேவன் உன்னுடைய நாயகர் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை அவ எப்படி வந்து மாடிஃபை பண்ணிட்டான்னு பாரு And then how she lived mod- modified her life நம்ம வந்து சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாத்தணும் and we have to make the situations favorable to us. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்க சாதகமா மாத்தணும் And whatever the situation or circumstances may be, you must make it favorable to you. சிங்க கபியும் உங்களுக்கு சாதகமா மாத்தணும் Even the lion's cave must be favorable to you. அக்னி சூளையை நீங்க சாதகமா மாத்தணும் You have to make favor the furnace of fire. எந்த சூழ்நிலையில கத்தர் கொண்டு போனாலும் நீங்க அதுல போயிட்டே இருக்கணும் Whatever path the Lord may lead you, you must be favorable to it. பூனைய பத்தி சொல்லுவாங்க It is said about cat. எப்படி தூக்கி போட்டாலும் கீழ வந்து நிக்கும்போது எப்படி நிக்குமா நாலு கால்ல வந்து நிக்கும் And however press push around and what I was, it will stand at அது எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி எங்க வந்து நின்றோம் நாலு கால்ல வந்து நின்றோம் it will balance itself and will stand in four foot. அதுபோல ஒரு கிறிஸ்தவனை எந்த சூழ்நிலையில கொண்டு போனாலும் அவன் கிறிஸ்தவனா நின்றுவான் And the Christian, if he may go in any kind of situation, he will become எப்படி Christian. தன்னுடைய இள வயதிலிருந்து முதிர் வயது வரை தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அவள் பாதுகாத்து கொண்டாள் How she preserved her life of holiness from young age till the old age. என் புருஷன் போயிட்டான் என்ன தேவன் கைவிட்டாரு சபை கைவிட்டுடுச்சு ஆண்டவருக்கு பட்சபாதமா இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆச்சு இப்படி கல்யாணம் when husband was dead and would become a widow அன்னையோட அவளுடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல்ல பயணத்தை தொடங்கிட்டா and she started a spiritual journey from that day எப்படி எப்படி தொடங்கினா how she started என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சோ அடுத்த செகண்ட் அவ பின்மாற்றத்துக்குள்ள போகாம தேவாலயத்துக்கு போய்டா when this incident happened in her life and she did not go to backsliding straight and she went to the temple of god அதான் அவளுடைய லைஃப்ல பிக்கப்புக்கு காரணம் and that is a pick up state for her life இப்போ ஒரு சிலருடைய வீடுல வேலையில போயிடும் வறுமை வந்துடும் வியாதி வந்துடும் சில மரணங்கள் சம்பவிச்சிடும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு வர்றது தேவசமூகத்துக்கு வர்றது ஆவிக்குரிய கூட்டங்களில் பங்கெடுக்கிறது இப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க இங்க அதுதான் கிடையாது And it is not like it அவளுக்கு here. இழப்பு சின்ன வயசு ஏழு வருஷம் தான் வாழ்ந்திருக்கா அதுக்குள்ள வாழ்க்கை போயிடுச்சு She was young age, only seven years lived her life. At last she lost her life and then நான் ஒரு இடத்துல கேரளால மீட்டிங் போயிருந்தேன் at one place I went to a meeting at Kerala. First நாள் மீட்டிங்ல ஜனங்கள்லாம் அப்படி டம்மியா இருக்காங்க And first day meeting all the people were so dim ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க and they were dull. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கேட்டேன் இன்னைக்கு எல்லாம் எழுப்புல இருப்பாங்களா கேரளால இந்த மீட்டிங்ல அந்த மீட்டிங்ல எத்தனையோ பேசி இருக்கேன் at meeting and I asked the people so they and they be revived those days சாயங்காலம் தான் ஒரு அடக்கம் அதனால தானங்கள் எல்லாம் தள்ளா இருக்காங்க at evening people was so கேட்டேன் ஐ வாட்ஸ் போன வாரம் இதே சபையில ஏழு நாளைக்கு முன்னால கல்யாணம் நடந்துச்சு நேத்து ஏழாவது நாள் அந்த பையன் இறந்துட்டான் and one God God God God before seven days and he was கார்ல விருந்து கல்யாணம் விருந்தெல்லாம் முடிச்சிட்டு தா வீட்டுக்கு கூட்டு போறான் போற வழியில லாரிக்குள்ள போய் விட்டான் After, and the end of the, met an accident and lorry, and after 7 days when he was taken to his own house, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க how it will be? ஆனாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் தைரியமா நிக்குதுங்க கர்த்தர் அறியாம அந்த பிள்ளை சொல்லிச்சான் தேவன் அறியாம எனக்கு என்ன செய்யாது ஒண்ணு சம்பவியாது And the girl was so confirmed about it, without the knowledge of God, nothing will happen to me. நம்ம அப்படி சொல்லுவோம் Will we tell like that? ஆ? ஆண்டவர் கண்ணு இருக்காமா நம்ம உடனே We ask God whether uh, there is eyes for God. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம் There we commit mistake. ஆ, இங்க பாருங்க அந்த ஏழு வயசு ஏழு வருஷம் தான் வாழ்ந்திருக்கா என்ன வாழ்ந்திருப்பா Only 7 years she lived and what life she lived உடனே அவளுக்கு இருக்கிற அந்த பாதகமான சூழ்நிலையில அவ உடனே தன்னுடைய லைஃபை பாதுகாக்கிறதும் பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் வருகையில போகணுங்கிறதுக்காக உடனே அவ தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை இந்த trouble some situation not departing from heart and she was not departing from the temple of God நீங்களே தேவனுடைய ஆலயம் you are the temple of God தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது temple of God is holy அப்ப தேவனுடைய ஆலயம்ங்கற தன்னுடைய ஜீவியத்தை அப்படியே காத்து கொண்டால் அதுதான் தேவாலயத்தை விட்டு நீங்காத வாழ்வு she preserve living in the temple of God and that is a life living in the temple of God எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க See how it would be you think that அவளுடைய அதுக்கு பிறகு உள்ள அவளுடைய சுகம் துக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆறுதல் புலம்புதல் கண்ணீர் விடுதல் எல்லாமே எதவா மாறிடுச்சு அவளுடைய சுகம் துக்கம் ஏற்ற தாழ்வு எதுலாமே அவ வந்து சொந்தம் பந்தங்கள்ல கழிக்காம எங்க கழிச்சா நீங்க சோகமாயிட்டீங்க எல்லாரும் healing health prosperity joy grief and that's not with hand this life and she was spending time with God எப்படி அவ ஜெயிச்சதுக்கு காரணம் பேஸ் வந்து உடனே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் மாறிவிட்டார் The reason for overcoming in life and she was not going to anywhere has basis she not departed from the temple of God அப்படி ஒரு ட்ரெயின் அப் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாங்க and she had got such a train up in her life நீங்க அப்படி மாறணும் you must be turned like this நாம உடனே பின் வாங்கிர கூடாது சோர்ந்து போற கூடாது விடைத்து போற கூடாது நாம் அடுத்து உடனே தேவாலயத்தை விட்டு விலகாத வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து வச்சோம் and you should not backslide or vexed or tired or buried and you should not depart from the temple of God தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் என்ன and what is the law of the temple of ஆலயம் எங்கும் எல்லையெங்கும் என்னது பரிசுத்தம் and all the place of temple of God coast is holy அது பிறகு சிரிக்கிறது ஜோக் அடிக்கிறது பார்க்கிறது திரும்பிறது எந்த இதும் கிடையாது அவ ஃபுல்லா அவ மைண்ட் ஃபுல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்து and chatting or joking or doing any other conversation it's not her practice and she sat in the temple of God in the presence of God எங்கேயும் திரும்பி கூட மாட்டாங்க and she never turned anywhere நீங்க தள்ளுபடி ஆகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா when we read about the design you law தள்ளுபடி ஆகமம் படிச்சிருக்கீங்களா யார்கிட்ட வீட்ல இருக்கா ஆர்சி புக்ல இருக்கு ஆர்சி பைபிள்ல இருக்கு In RC Bible it is there. யூதித் யூதித்னு ஒரு And it- யூதி- யூதித்னு ஒரு பெண்ணை பத்தி ஒரு ப- ஒரு புக் இருக்கு and they said about a woman called Judith ஒரு பேர் அழகியவள் and she was a great, wi- uh, ஆ, அவளுக்கு சி- அவளுக்கும் புருஷன் இறந்துட்டான் புருஷன் இறந்துட்டான் அவளுக்கு and husband was dead. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் She was not departing her house வீட்டிலேயே ஜெபத்துல தான் இருப்பான் and she used to stay in the house with prayer. ஒரு யுத்தம் வந்தது There was a war அன்னைக்கு போய் அவதான் அந்த யுத்தத்துக்கு ஜெயத்துக்கு காரணமா இருந்தா And she was the reason behind the victory for the war. கத்தர் அவளை நடத்தினார் நீங்க வேணா வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க இல்ல என்கிட்ட இருக்கு வாங்கி படிச்சு And the Lord led her there because the Lord was with him. யூதித்னு ஒரு புக்கே ஒருத்தன் போட்டிருக்கிறாங்க And they had a book called Judith. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது After coming to the spiritual life and the problems comes when the great and small things may come in your life, you should not depart from the temple of God. இயேசு எட்டாம் நாள்ல தேவாலயத்துக்கு வந்தார் And Jesus came on eighth day to the temple of God. பன்னிரண்டு வயசுல தேவாலயத்துல உட்கார்ந்திருந்தார் And twelfth year and he sat in the temple of God. முப்பதாவது வயசுலயும் தேவாலய- தேவாலயத்துல தான் இருந்தார் At thirtieth year he was in the temple of God. ஆ, தேவாலயத்துல தான் உலாவிக்கிட்டு இருந்தார் And he moved in the temple of அவருடைய God. மைண்ட் எங்கதான் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவாலயம் his mind is running towards the temple of god நம்முடைய வாழ்க்கை தேவாலயம்ங்கற தன்மையில விட்டு விலக கூடாது and you should not come away from the aspect of staying in the temple of god தேவாலயத்தை விட்டு விலகாமல் and they departed not from the temple of god இரவும் பகலும் உபவாசித்தாள் and day and night she had fasted கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபாஸ்டிங் எடுக்கணும் in Christian life mistake fasting நல்லா புரிஞ்சுக்கங்க must understand well fasting சொன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு When we tell fasting, there is a limit for it. ஒரு சிலர்லாம் தே- பயங்கரமா ஃபாஸ்டிங் எடுப்பாங்க திருப்பி வியாதியஸ்தரா மாறிடுவீங்க And some they take too much of fasting and become sick. Fasting எடுக்கணும் You must take fasting. அதுவும் ஆவியானவர் சொன்னா எடு Only the spirit of God urges you must take fasting. திரும்பவும் சொல்றேன் Once again I repeat, ஒரு விசுவாசி ஒரு வாரத்துல குறைஞ்சது த்ரீ டைம்ஸ் எடுக்கணும் a believer a week must take fasting three times. ஒரு ஊழியக்காரன் வீக்லி five times எடுக்கணும் A servant of God must take fasting five times a week. engalukku எங்களுக்கு ட்ரைனிங்ல அப்படி தான் கொடுத்தாங்க That was a training which is given to us. bible study அன்னைக்கு காலையிலயும் nightum kedaiyadu Bible study will not have the mean, uh, sup- uh, uh, Bible study நாள்ல காலையிலயும் சாயங்காலமும் கிடையாது on the day of the Bible study, morning and night will not have. போட்டது காத்திர போட்டது அன்னைக்கு nightum saapadu kedaiyadu And tiring meeting, morning and evening will not have. sunday morning kedaiyadu And Sunday morning, no food. விசுவாசியை பத்தி லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல இந்த பரிசேயன் சொல்றான் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் In Luke chapter eighteen, the Pharisee said, twice a week I take fast. மத்தேயு ஐந்து இருபதுல இயேசு சொல்றாரு பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி எப்படி இருக்கணும் அதிகமா இல்லாட்டா நீ பரலோகத்துக்குள்ளே கால் வைக்க And மாட்டேன் five twenty of Matthew said, so by Jesus, and uh, your righteous must be more than of this Pharisee, அப்போ- or else you cannot come to the heaven. அப்ப ஒரு விசுவாசி குறைஞ்சது எத்தனை தரம் எடுக்கணும் at least three times A believer must take fasting at least three times a week. அதை ஒழுங்கா எடுன்னு சொல்றேன் I take ask you to tell it பத்து நாள் properly. உபவாசம் எடுக்கணும்னு இல்ல அந்த மூணு நாள் உபவாசத்தையே நீ பத்தியம் போல எடுக்கலாம் தண்ணி குடிக்காம எடுக்கலாம் எச்சி முழுங்காம எடுக்கலாம் அஹ், தைரியமா நின்னு எடுக்கலாம் It doesn't matter that you have to take fasting for ten days, at least three days fasting, you must take in a right way. நம்ம பாஸ்டிங் சொல்லுவோம் ஊரெல்லாம் சுத்திட்டே இருப்போம் And we will take, tell fasting and we will roam around. Fasting சொல்லுவோம் சண்டை போட்டுட்டு இருப்போம் And we will tell fasting and we will fight and cry. Fasting சொல்லிட்டு டிவி சீரியல் பாத்துட்டு இருப்போம் And telling fasting and we will see the TV serials. அப்படிதானே பாஸ்டிங் சொல்லிட்டு ஊர் கிளம்பி சொந்தக்கார வீட்டுக்கு கிளம்பிடுவோம் and telling fasting and we will go to our relatives house fasting சொல்லிட்டு நாலு பிரெட் சாப்பிட்டுருவோம் and telling fasting we eat four bread அப்படிதானே பாஸ்டிங் சொல்லிட்டு மூணு ஜூஸ் குடிச்சிருவோம் and telling fasting we will drink three juices இல்ல ரெண்டு கப் ஓட்ஸ் குடிச்சிருவோம் or we will drink two cups of oats இப்படி எல்லாம் குடிச்சிட்டு பாஸ்டிங் இதெல்லாம் பாஸ்டிங் நீ பாஸ்டிங் எடு மூணு டைம் எடு தண்ணி குடிக்காம எடு நீ பரலோகம் போய்டுவ telling so fasting and without drinking water you must take fasting then you will go to heaven உபவாசம் சரியா எடுக்கணும் and take fasting in the right way அந்த பெண் இரவு அந்த வயதான தாய் 84 வயசு எப்படி ஜெபிச்சு எப்படி இருந்தாலாம் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்தாள் and woman 84 years of old and she was not departing from the temple of god and take fasting night and days ஒரு மருந்து கடையில நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மருந்து கடையில எழுதி போட்டிருந்தேன் உபவாசம் நல்ல மருந்து In a medical shop it is written, "A fasting is a good medicine." எது மெடிசன் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறது என்னிடத்தில் கொண்டு வருவதை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை And whatever is given to me, I will eat, and what is given to me will not be defended. ஒரு ஊழியக்காரர் போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்காரு A servant of God ate in a hotel, அந்த கல்லால உட்கார்ந்திருந்தவன் அப்படியே கேஷியர் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான் and the cashier looked at him, முடிச்சு வந்தவொடனே கேட்டானா நீங்க பாஸ்டர் அப்படின்னா At the end he asked, "Are you a pastor?" ஆமா And he said, "Yes." இப்படி சாப்பிட்டா எப்படி பாஸ்டர் அப்படின்னா If you eat like that, then how you be a pastor? எப்படி இருக்கும் நம்ம ஃபெய்த்தோவை பத்தி ஒரு நாள் எங்க அண்ணா வந்துட்டாரு At at a faith home, and my brother came, வரவே இல்லாத ஆள் வந்துட்டாரு and he will never come and visit me, but he came on that day, அன்னைக்கு நான் அவசரமா வெளியே போயே ஆகணும் and very urgently I must go out. அங்க உட்கார்ந்து அண்ணன்ட்ட பேசுறதுக்கு வீடா வச்சிருக்கோம் நம்ம விசுவாச வீடு தேவனுடைய வீடு it is the house of God, it is a belief, uh, அதனால நான் வெளிய கிளம்பிட்டு அங்குள்ள உள்ள பெரிய சிஸ்டர் கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுங்க அவர் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காரு எனக்கு அதை விட முக்கியமான ப்ரோக்ராம் நான் போறேன்ட்டு போயிட்டேன் And he said he came for a program, there is a more program which is very urgent for me, I am departing, you give give இவங்க என்னுடைய அண்ணன் உடனே இவங்க ராஜ போஜனம் கொடுத்துட்டாங்க And they have given a royal dainty to him because since he was my நான் நான் வர்ற வரைக்கும் அவர் இல்ல அவர் போயிட்டாரு நானும் போயிட்டேன் And uh, he departed and I also came to Faithom. அடுத்த நாள் பேசினார் And next day he came, spoke to me ஆமா அஹ், நீங்கெல்லாம் துறவரம் தானே இருக்கிறீங்க அப்படினாரு and he said, "So, and you are taking some துறவரம் அப்படின்னா என்னது தமிழ் இங்கிலீஷ்ல என்னது ஊழியம் தானே செய்றீங்க துறவரம்னா நம்ம வந்து கல்யா- எல்லாத்தையும் துறந்து போய் இங்க வந்திருக்கோம் இல்லையா அதை தான் துறவரம் and you forsake everything and you came in a saintly order." நேத்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்கடா அப்பா இப்படி சாப்பிட்டா எப்படிடா துறை வரான்னு கேட்டாரு And he asked, and you were eating like this and how you take this well? சாமியார் எல்லாம் நல்லா சாப்பிட மாட்டாங்க உடம்ப வருத்துவாங்க அப்படி தன்னை அடக்கிக்குவாங்கன்னு பார்த்தா ஏ அப்பா நேத்து நான் ஒரு நாள் சாப்பிட்டதுலயே மிரண்டுட்டேன்டா இப்படி இது துறவரமே கிடையாதுன்ட்டார் And he said, and saints will eat a lot and but you are not taking in that order. எப்படி இருக்கு உங்க துறவரம் நம்ம துறவரம் இல்ல and how you are saintly order and my saintly order நாம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கேட்டா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் போறோம் and we eat well and said so and taking fasting நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஃபாரின்ல நீங்க போய் பாருங்க மார்னிங் நான் அவன் என்ன செய்றான் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் ஒரு பால் குடிச்சிட்டு கம்முன்னு போய்கிட்டு இருப்பான் நம்ம வந்து ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் அவன் அதுப்புறம் சாப்பிட மாட்டான் நம்ம ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் மத்த நாள்லாம் இவ்வளவு காப்பி அன்னைக்கு பெரிய லோட்டால் அடிச்சிருவான் இது ஃபாஸ்டிங்கே இல்லை and taking too much of drinks and that is not fasting. and the pen iravum pagalum உபவாசித்தாள் And the lady woman was taking fasting நீ day உன் and night சரீரத்தை அடக்கணும் and you have subject your body. போஜனத்தை ஜெயிக்காதவன் பரலோகத்துக்கு pove முடியாது And one who was not overcoming this meat will not go to heaven. iniki paathu இன்னைக்கு vechitaangala iniki na fasting en ஃபாஸ்டிங்னால avan fasting waste And when he was telling you today they have conducted a feast, I was taking fasting, their fasting is waste. orichala சொல்லுவாங்க indha பாரு iniki fasting ella eduthu vechirunga நாளைக்கு காலையிலன்னா அப்போ உன் மைண்ட் எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம் நான் சொல்றது கரெக்ட் தானே இப்ப வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பாஸ்டிங் நாளைக்கு என்ன செய்ய இது யார்ட்டையும் கொடுத்துட கூடாது என் பங்கு எடுத்து வை கட்டாயம் நாளைக்கு காலையில சாப்பிடுவேன் அப்ப என்னாச்சு And some used to, to ask them to preserve the food and they were not able to eat during the fasting and the fasting is spaced. muslim நோன்பு irupan பாத்திருக்கீங்களா? And the Muslims will take fasting. காலையில 6 மணில irundhu சாயங்காலம் 6 மணி வரைக்கும் enna seiyamaatana எச்சில் கூட விழுங்க மாட்டான் From morning 6 to e- evening 6 and they will not even sleep காலையில அஞ்சரைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுருவான் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறரைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுருவான் ஆனா இடையில மட்டும் என்ன செய்ய மாட்டான் இப்ப நம்ம ஆளுங்களும் அப்படித்தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு உடனே முன்னாலேயே சாப்பிட்டு பிக்கப் பண்ணிக்கிறான் <laughs> இதெல்லாம் ஏமாத்து வேல வித்தைகள் இதெல்லாம் And these are deceiving and this is not a proper fasting. ஆண்டவர் எப்படி எடுத்தாரு ஃபாஸ்டிங் How God, Jesus எப்படி எடுத்தாரு? How Jesus took fasting? வாசிங்க இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நாற்பது நாள் எடுத்தார் He eat not and drink not for forty days நான்காம் அதிகாரம் இரண்டாம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமா இருந்த பின்பு இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமா இருந்தாரு ஆ, அடுத்த சுவிசேஷத்துல வாசிங்க சுசியாமலும் குடியாமலும் இல்லையா அப்படி இல்லையா ம் இருக்குமே அவர் வந்து பாஸ்டிங் எடுக்கும்போது புசியாமலும் குடியாமலும் இருந்தார் When he took fasting, he did not eat and drink. வாசிங்க பாப்போம் லூக்கா நாலாம் அதிகாரமா மத்திய நாலு தான் லூக்கா நாலுல வரும் அப்ப ஏ மோசே நாற்பது நாள் எப்படி இருந்தானா புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அவங்க மலை உச்சியில யார் இருக்காரு கர்த்தரோட இருக்காங்க என்ன அவர் டிபனா வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு இவனுக்கு at the clubs of the mountain and there was no other food and he was taking fasting for 7 days லூக்கா என்ன இருக்கு லூக்கா 4 ஆம் அதிகாரம் vasanam 40 naal pisasnal நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் எப்படி இருந்தாரு புசிக்கவில்லை He did not eat on those days. நீங்க பாஸ்டிங் எடுங்க நானு அஹ், சில சபைகள் எல்லாம் தண்ணி குடிக்காத பாஸ்டிங் எல்லாம் வச்சிருக்கேன் And you must conduct fasting in some of the churches. I have made a fasting without any drink. காலையில எந்திரிச்சு நீ முகம் கழுவலாம் பல்லு விளக்கலாம் தண்ணி கூட குடிக்கூடாது ஒன்பது மணிக்கு ஜவத்துக்கு வந்துடணும் ஒரு மணிக்கு தான் ஜவம் முடிப்பேன் You can wash your face and you should brush and you can come to the meeting. You should not even have water. At nine o'clock they will start the prayer. By one o'clock it will be ended up. அப்படிலாம் நான் நடத்தியிருக்கேன் And I have conducted those times மூணு மணி நேரம் முழங்கால் ஜெபம் நடத்தியிருக்கேன் three hours of kneeling prayer போட்டி வச்சிருந்தது and have kept a competition ஏன்னா இது சும்மா மூணு மணி varavum kuda வர்றவங்க odiruva a normal 3 hours even some come people come they will not come unak mudiyalena முடியலன்னா illa nee pinnala பின்னால எங்கயாவது if it could not have been possible and you can stand behind பாவம் ரெண்டே கால் நேரத்துல விழுந்தவெல்லாம் இருக்கான் போட்டிச்சு முடிஞ்சு வந்து பாஸ்டர் நான் விழுந்தது வந்து நான் மனப்பூர்வமா விழல என்னை அறியாமலே விழுந்துட்டேன் அதனால பிரைஸ் வேணும்னா And some used to tell and willingly I was not was falling down but without my knowledge I fell down. ஆனாலும் மூணு மணி நேரம் நிக்கிறான் முழங்கால் அப்படியே அடிச்ச மாதிரி நிக்கிறான் நம்ம ஆளு பாட்டுக்கு ஒருத்தன் வெளியே போறான் சாட்சிக்கு ஒருத்தன் வெளியே போயிடுறான் பிரசங்கத்துல ஒருத்தன் வெளியே போயிடுறான் எல்லாம் சுகர் பேஷண்ட் டயபிட்டிஸா ஆண்டவர் கொடுத்துட்டார் And they trying to stand on knees for 3 hours, but our people even the miracle song time and the அவங்க preaching மூணு time. மணி நேரம் அப்படியே did And 3 hours of time we stood like that. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நிக்கறோம் And how many are able to stand on knees? திருப்பூர்ல ஒரு ஆளு ஒரு ஜெபம் நடத்துறாரு அந்த ஜெபத்துக்கு பேர் என்னதான் முளங்கால் யுத்தம் And there was a, a, a a pastor at Tirupur and he was conducting the prayer calling the meeting prayer. அவர் manavi நம்ம vishwasi And her wife was a believer. அதனால அவர் நான் எப்ப முழங்கால் ஜெபம்லாம் வைக்கிறேனா avanga phone panni சொல்லிடுவாங்க அவர் odi வந்துருவாரு. And whenever the kneel prayer comes and he will depart. அப்ப நான் கேட்டேன் என்ன நீங்க இத்தனை வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க அப்ப அவர் சொன்னாரு ஐயா நான் நடத்துற ஐயா முழங்கால் ஜெப நான் எப்படியா முழங்கால விட்டு கீழ இறங்க முடியும் I asked you are so old and how you are able to stand knees I was committing the prayer so I was able to stand முழங்கால்ல ஜெப போயிடுச்சுங்கறான் தண்ணி போயிடுச்சுங்கறான் முழங்காலே நீ சாகுற வரைக்கும் போட கூடாதுங்கறான் நான் 3 மணி நேரம் போடுறேன் And the doctor say and you could not stand on knees but still I was able to stand on knees for three hours. இரவும் பகலும் உபவாசம். And day and night fasting. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி. Day and night he fasted and prayed. அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்குன்னு நீங்க பாருங்க. And she how had a practice. ஜெபத்துல தேவ சமூகத்திலேயே அவங்களுக்கு ஒரே என்ஜாய்மென்ட் என்டர்டெயின்மென்ட்னா அது எதுதான்? சொல்லுங்க. ஜெபம் தான் Only enjoyment and entertainment for us at prayer, standing on knees. அப்ப ஜெபத்துல எப்படி போர் அடிக்காம இருக்கும் And how we do not be bored in prayer? கத்தர் பேசுறாரு And Lord spoke to her, இவங்க பேசுறாங்க and she was ஒரு speaking, தரிசனம் கிடைக்குது and got a vision, ஒரு வார்த்தை கிடைக்குது and got a word, ஒரு அபிஷேகம் and கிடைக்குது got an anointing. அப்ப அவங்களுக்கு இந்த ஜெபத்துல நேரம் போறதே ஆத்ம பாரத தூக்கி உங்க உள்ளத்துல தூக்கி வச்சிருவாரு இப் you start to pray well, the Lord will keep the burden of souls upon இதத்தான் you. இதத்தான் கெத்சமனையில பிராக்டிஸ் பண்றதுக்கு உட்கார்ந்து இருந்தாரு And this is what he practiced in the garden அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சாரா சொல்லுங்க யாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு இதெல்லாம் அப்படியே சொக்கிட்டான் ஜூக்கத்துல He called them and brought to the garden of Gethsemane, he started to grieve and sorrow, and everyone were faint and tired. இவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்ன பிறகுதான் சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து ஜெபித்தாரு When he thought he would not able to share the problem, he went aside and he was fallen உன்னிடத்துல down. and என்னிடத்துல prayed. ஆவியானவர் இயேசு தன்னுடைய பாரத்தை வியாகுலத்தை வேதனையை ஷேர் பண்ண விரும்புறாரு To you and me, the Lord want to share his heaviness and burden to us. அப்படி அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சார்னு வெச்சுக்கோங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் நேரம் போறதே தெரியாது If you start to share to us and we will not have the time how the time is passing in prayer அப்படி ஒரு பிராக்டீஸ் இருக்கு and such a practice is there ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு A sister told once ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம் இன்னைக்கு நீ என் கூட ஜெபிக்கணும் and one day Lord spoke to her you must pray with me அன்னைக்கு தான் இதுக்கு சரியான தூக்கம் வந்து தூங்கிடுச்சு at that day she got to sleep and slumber she slept night, well night ஒருத்தர் வந்தாராம் at night one person came குழந்தையை தூக்கி நம்ம கீழ உட்கார வச்ச வைப்போமே அதே மாதிரி கட்டில இருந்து தூக்கி கொண்டு கீழ உட்கார வச்சான் and uh, Lord made her to uh, sit sit like a child was sitting in the cart ivanga இவங்க ஏறெடுத்து பார்த்தா அந்த முகமே தெரியல ஆனா ஒருத்தர் irukkar and she could not see the face but one was sitting near her adhu pora ivanga deva samuhathukulla poitaanga then she entered into the presence of god nalla தெரியுதா point அவர் அவர் சொல்றாரு and she could realize well and someone is saying the point ஜெபம் they started to pray well ஒவ்வொரு point அவர் solla solla avaru இவங்களும் என்ன செய்றாங்க கடைசில கால்ல பார்த்தா மூணே கால் when the person was telling the prayer point and she were they both are praying well at last it was இப்படி யாருக்காவது prayer iruka are you praying like this நம்ம பிரேயர்ல உட்காந்து ஏய் கண்ணமுடு ஏ ஜோ மண்ணுன்னு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சண்டை வந்துடும் வாக்குவாதம் ஆயிடும் சரிப்போ எக்கடுங்கிட்டு போனு எல்லாம் எந்திரிச்சு போய் ஆமேன் போட்டு தூங்கிடும் அதனாலதான் ஏசு சொன்னாரு என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திரு and jesus said and you watch with me for one hour yaar kuda to மனைவியோட புருஷனோட பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜபிக்கிறது அது அது வேற ஜபம் என்னோடு கூட உண்ணவர் வா உலகல்ல நில்லுங்கறாரு not with wife or husband or children and you must tarry with me for one hour. நீயும் கைய பிடிச்சு ஜபிக்க ஆரம்பிக்கணும் And you and him should hold hands and start praying. அவரோ நீயும் முழங்கால் போடணும் And you and him should start. please 84 வயசுல அவளுக்கு ஜபத்துல போர் அடிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்ன பிராக்டீஸ் தெய்வத்தோடு ஜெபிக்கிறது At 84th age, she was able to pray with God, the regular practices, and she was having the connectivity with God. ஜெபம் பண்ணி ആരാധனை செய்தாள் She prayed and worshiped Him, நல்ல worship பண்ணனும் and you have to worship Him well. worship டயத்துல எல்லாம் நீங்க தாவீத மாதிரி மாறிடணும் At worship time, you must be turned like a David. தாவீத என்ன செஞ்சான் How David did? அவனுக்கு worship time வந்துச்சு அது வந்து சர்ச் இல்லாம ரோடா போயிச்சு When worship time comes, it was not a church, it became a road to him. தன்னுடைய பெட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான் He took the ark of God and came to home. ஒரு ஒரு ட்ரிப் வந்தான் Once he came, அமைதியா வந்தான் அன்னைக்கு யார் செத்து போயிட்டா ஊசா செத்து போயிட்டான் he came silent and Uzzah was died on that day. அடுத்த நாள் அடுத்த ட்ரிப்புக்கு கொண்டு வர்றான் And second trip he came, ரோட்ல தேவ சமூகம் வந்துருச்சு at the uh, street, he got the presence of தாவீது God. தன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக என்ன செஞ்சானா ஆ? எப்படி ஜெபி- எப்படி ஆடினானா முழு பலத்தோடு நடனமாடினான் With all strength, he started to dance in the presence of God near the ark. அதனாலதான் worship டயத்துல நீங்க கண்ணே திறக்கப்படாது ஃபுல் ஸ்விங்ல வந்துடணும் You should not open your eyes during the worship session and you must come with full spring. நம்ம அப்படிலாம் கத்தருக்குள்ள சந்தோஷப்படுறோமா are we rejoicing in the Lord அந்த பெண் இயேசு தேவாலயத்துல கொண்டு வந்த போது கர்த்தரை புகழ்ந்து பேசினார் and that woman when she was brought to the temple of god she started to praise god கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசினார் she praised god and spoke about him நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பத்தி தான் அதிகமாக பேசணும் and we have to speak more about god in our life நீ பேசுற வார்த்தைகள் சுவிசேஷமா இருக்கணும் சத்தியமா இருக்கணும் உபதேசமா இருக்கணும் இல்லாவிட்டா துதிப்பதா இருக்கணும் The word which proceed out of your mouth must be gospel, truth or doctrine or this is the word of God. ஒரு நாள்ல உன்னுடைய வார்த்தைகளை கணக்கிட்டு பார்த்தா அதுல அதிகமான வார்த்தை எதா இருக்கணும் சத்தியம் பேசினதா இருக்கணும் இல்லாட்ட சுவிசேஷம் சொன்னதா இருக்கணும் இல்லாட்ட தேவனை துதித்ததா இருக்கணும் இல்லாட்ட அந்நிய பாஷையா இருக்கணும் மத்த- அதுக்காக பிசினஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல எல்லாவற்றையும் காட்டிலும் எது அதிகமா இருக்கணும் சொல்லுங்க ஒரு சிலர்லாம் டீச்சரா இருக்கீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பேசுறீங்க அப்படித்தானே One day a teacher they used to speak for eight hours a day. காலைல 9 மணிக்கு உள்ள போனா ஞா- அஞ்சு மணி வரைக்கும் தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்தணுங்க. Nine o'clock they will enter inside and they have to shout like anything. ஆனா அதே இது வீட்ல வந்து ஜெபம் பண்ணா, ஆ இவ்வளவு நேரம் கத்திட்டு வந்திருக்கேன். அப்ப நீ எதுக்கு தான் அதிகமா கத்திருக்க? காசுக்கு தான் கத்திருக்க. கத்தருக்காக கத்தல. And you also shouting for the money not for God. சரிதான் நான் சொல்றது சரியா தப்பா? நான் சொல்றேன் உன்னுடைய நேரத்தில் அதிகமான விதம். வாசிங்க அந்த வசனம். ரெண்டு முப்பத்தி எட்டு அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார் யார பத்தி பேசினா அம்மாவை பத்தி அக்காவை பத்தி மாமியார பத்தி உங்க அண்ணனை பத்தி அப்பாவை பத்தி இல்ல யார பத்தி பேசினா இயேசுவை பற்றி பேசினார் and not with about he wants she speak only about jesus இப்படி ஒரு லைஃப் இருக்கு and such a life is there ஆண்டவரே இப்படி ஒரு லைஃப் எனக்கு தாரணும் கேக்குறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம் those who say lord give me such a life let close your eyes and stand on knees நம்ம எல்லாரும் எல்லாரும் வயசாயிச்சு வயசாச்சுங்க வயசானச்சுன்னு இந்த இந்த பெண்ணுக்கு முன்னால நீங்க சொல்லவே முடியாது அவ சொல்வா நீ எல்லாம் 60 வயசு பா எனக்கு 84 வயசு பா and we cannot tell i will grow old and she will tell i was 80 84 years old and you were 60 years கிருபை வாங்குங்க you must receive the grace amen அபிஷேகத்தை வாங்குங்க you must receive receive the anointing. ஆண்டவருடைய தேவனுடைய கிருபையை தயவை பெற்றுக்கொள்ளுங்க. And you must receive grace and favor from God. தேவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும். You must see the face of God. நீ பாக்கியவானாய் மாற வேண்டும். You must become a blessed. கிருபை பெற்றவனாய் தயவு பெற்றவனாய் மாற வேண்டும். And you must the one receive grace and favor. தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. You should not depart the temple of God. இரவும் பகலும் உபவாசிக்க வேண்டும். You must fast day and night. ஜெபம் பண்ணி ஆராதிக்க வேண்டும். Pray well and you must worship him. அவரை குறித்தே பேச வேண்டும். You must speak only about him. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உரிய கிருபையை நமக்கு தருவாராக. The Lord give us a grace according to this life. கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாரும் வாயை திறந்து கேளுங்க. open your mouth and ask lord give me that ஒரு 2 நிமிடம் for 2 minutes தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி ஆளுகை செய்வதாக let the power of god come and control over you ஆம் இயேசுவின் வார்த்தை கேட்கவும் இசுவினுக்கும் ஜீவியில் இவைகளை வஞ்சிக்கிறேன் இசுவினுக்கும் ஜீவியில் இவைகளை வஞ்சிக்கிறேன் இசுவை போல ஆகவும் இசுவின் வார்த்தை கேட்கவும் இசுவினுக்கும் ஜீவியில் இவைகளை வஞ்சிக்கிறேன் இசுவினுக்கும் ஜீவியில் இவைகளை வஞ்சிக்கிறேன் இயேசுவை போல ஆகவும் அடுத்து இயேசுவை பார்த்து கேட்கவும் இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை நான் வாஞ்சிக்கிறேன் இயேசுவை போல ஆகவும் இயேசுவின் வார்த்தை கேட்கவும் இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வஞ்சிக்கிறேன் இயேசுவை நோக்கும் ஜீவியம் எல்லாரும் இவைகளை வஞ்சிக்கிறேன் இயேசுவை போல ஆகவும் இயேசுவின் வார்த்தை கேட்கவும் இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வஞ்சிக்கிறேன் இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை போல love you. இசுவின் வார்த்தை கேட்கவும் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை போல ஆகவும் இசுவின் வார்த்தை கேட்கவும் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் ஜீவியில் இவைகளே வஞ்சிக்கிறீர் இசுவை நோக்கும் TV, even if they